الصلاة والسلام கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே அளவிலா கருணையும் நிகரிலா கிருவையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய அளப்பெரும் மாபெரும் கிருவையாக மாபெரும் அருளாக தீனல் இஸ்லாத்தை நமக்கு வழங்கி இந்த தீனல் இஸ்லாத்தின்படி வாழ்வதும் தீனல் இஸ்லாத்தின்பால் மக்களை அழைப்பதும் அல்லாவை நிராகரிக்கக்கூடிய அல்லாவை மறுத்து காஃபிராக இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அல்லாவின்பால் அழைத்து நேர்வழியின்பால் அழைத்து அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு தகுதியான மக்களாக அவர்களை ஆக்க வேண்டும் என்ற உன்னத குறிக்கோளோடு அல்லா ஆலமீன் எம்பெருமானா சல்லாஹூ அலைவசல்லம் அவருடைய உம்மத்தினராகிய நம்மை இந்த உலகத்திற்கு <clears throat> ஆக்கி வைத்தான் அன்புக்குரியவர்களே ரசூலுல்லாய் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுக்கு முன்பாக வாழ்ந்த எந்த நபிமாருடைய உம்மத்தினருக்கும் எந்த நபிக்கும் இல்லாத ஒரு அற்புதமான சிறப்பை அல்லாஹ் கண்மணி நாயம் சல்லல்லாஹு அலைவசலம் அவருடைய உமத்தினராகிய நமக்கு வழங்கிய காரணமே என்னவென்றால் நாம் மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் முஸ்லீம் அல்லாத மக்களை காஃபிராக இருக்கக்கூடிய மக்களை முஸ்லீமாக ஆக்க வேண்டும் நரகத்தின்பால் சென்று கொண்டிருக்கக்கூடிய மக்களை சொர்க்கத்தின் பாதையை கை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லா ரபுல் ஆலமின் அந்த பொறுப்பை நமக்கு கொடுத்ததினால்தான் அந்த பொறுப்பை நாம் நிறைவேற்றுவதனால்தான் ஹைர உமத் சிறந்த உமத் என்ற பட்டத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்து இதுவரை எந்த உம்மத்துக்கும் கிடைக்காத இந்த சிறப்பை இந்த கண்ணியத்தை அல்லா ரபுல்லாலமீன் நமக்கு வழங்கி அழகு பார்த்தான் ஆனால் சமீப காலத்தில் நம்முடைய நடைமுறைகள் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி ஆகிவிட்டன என்றால் எந்த பெருமானா சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் காஃபிர்களை எல்லாம் முஸ்லீம்களாக ஆக்குவதற்காக அனுப்பப்பட்டார்களோ இறை மறுப்பாளர்களை எல்லாம் இறை நம்பிக்கையாளர்களாக ஆக்குவதற்காக அனுப்பப்பட்டார்களோ நரகத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கையை பிடித்து இழுத்து அவர்களை சொர்க்கத்தின் சொர்க்கவாதிகளாக சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக ஆக்குவதற்காக அனுப்பப்பட்டார்களோ அந்த பெருமானா சல்லல்லாஹூ அலைவசல்லமுடைய உம்மத்தினராக்கக்கூடிய நாம் இன்று நம்மில் சிலர் அல்லாவை ஏற்றுக்கொண்ட மக்களையெல்லாம் சொர்க்கவாதிகளான மக்களையெல்லாம் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற களிமா சொன்ன மக்களையெல்லாம் சின்ன சின்ன காரணங்களுக்காக அற்ப அற்ப காரணங்களுக்காக காஃபிர் ஃபத்துவா கொடுத்து இவர் காஃபீர் அவர் காஃபீர் என்று இஸ்லாத்தை விட்டு வெளியே தள்ளக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களை அல்லா அபுல்லா அலமின் பெருமானா சல்லல்லா அலையத்தை அனுப்பியது காஃபிர்களை எல்லாம் முஸ்லீம்களாக ஆக்குவதற்காக இறை மறுப்பாளர்களை எல்லாம் இறை நம்பிக்கையாளர்களாக ஆக்குவதற்காக ஆனால் இன்று நம்ம என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அல்லாவை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களை எல்லாம் சின்ன சின்ன காரணங்களுக்காக அல்லது இவர் ஏதாவது ஒரு கொள்கையை சொல்லி அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத காரணத்திற்காக என்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்களாம் காஃபியர்கள் அல்லது இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாம் காஃபியர்கள் அல்லது இந்த சொல்லை நம்பாதவர்களாம் காஃபியர்கள் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் முஸ்லீம்களை எல்லாம் காஃபிர்களாகக்கூடிய பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் செய்த காரியத்துக்கு நேர் எதிர்மறையான காரியத்தை செய்யக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம் சில இடங்களிலே இங்கே குஃபுர் ஃபத்வா மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் என்று போர்டு போடாத குறையாக எடுத்ததற்கெல்லாம் காஃபீர் யாரை எடுத்தாலும் காஃபீர் தன்னுடைய கருத்தை ஒருத்தர் மறுத்தால் உடனே காஃபியர் தன்னுடைய கருத்தை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உடனே காஃபியர் இப்படிப்பட்ட குஃபுர் ஃபத்வாவை எம்பெருமானார் ரசுலை கரீம் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சொல்லித்தரவில்லை அல்லாஹ் ரபுல் ஆலமினை சொல்லித்தரவில்லை முதலில் எப்பொழுது அல்லா ரபுல் ஆலமின் இப்படிப்பட்ட ஒரு குஃபுர் ஃபத்வாவை சொல்லித்தரவில்லையோ எடுத்ததுக்கெல்லாம் காஃபிர் ஃபத்வா கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை சொல்லித்தரவில்லையோ அல்லாட தூர் சல்லாஹூ அலையம் அவர்களும் நிச்சயமாக இதை சொல்லித்தரவில்லை என்பதுதான் உண்மை இதற்கு மாற்றமாக இன்று சமீப காலத்திலே முஸ்லீம்களை எல்லாம் எடுத்ததுக்கெல்லாம் இவர் காஃபிர் அவர் காஃபிர் என்று காஃபிர் ஃபத்துவா கொடுக்கக்கூடிய குஃபுர் ஃபத்துவா கொடுக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமையை இன்று நாம் முஸ்லீம்கள் மத்தியிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே இந்த குஃபுர் ஃபத்துவாவை பொறுத்தவரையிலே இல்லா இந்தியாவிலே அதுவும் இந்தியா பாகிஸ்தான் வாழக்கூடிய முஸ்லீம்களிலேயே குறிப்பாக தமிழக முஸ்லீம்களுக்கிடையே மட்டும்தான் இந்த குஃபுர் ஃபத்துவா என்பது அதிகமாக பிரச்சாரம் செய்யப்படவில்லை அதிகமாக யாருக்கும் ஃபத்துவா வழங்கப்படவில்லை இதே நம்முடைய அருகிலுள்ள மாநிலமான பெங்களூரில் எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது கேரளாவில் எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது வட இந்தியாவில் எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது பாகிஸ்தான் முஸ்லீம்கள் மத்தியிலே சொல்ல வேண்டியதே இல்லை அவ்வளவு மோசமாக ஒவ்வொரு கருத்து வேறுபாடுகளோடு உடையவர்கள் எல்லாம் ஒருத்தர் மற்றவரை நீ காஃபீர் நான் காஃபீர் என்று குஃபுர் ஃபத்வா கொடுக்கக்கூடிய மோசமான நிலையை பார்க்கின்றோம் குறிப்பாக நம்முடைய நமக்கு தமிழகத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய கேரள மாநிலத்திலே இந்த குஃபுர் ஃபத்வா மிக மிக பிரபலமானது நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று ஒவ்வொரு அறிஞரோ அல்லது ஒவ்வொரு கருத்துடையவரோ அல்லது ஒவ்வொரு ஜமாத்தை சார்ந்தவர்களோ ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்தவர்களோ தங்களுடைய இயக்க அலுவலகத்திலே போர்டு மாட்டாத குறை இங்கே குஃபுர் பத்துவா மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் என்று போர்டு மட்டும்தான் மாட்டவில்லை அந்த அளவுக்கு ஒரு இயக்கத்துக்காரர்கள் மற்ற இயக்கத்துக்காரர்களை ஒரு ஜமாத்துக்காரர்கள் மற்ற ஜமாத்துக்காரர்களை ஒரு அமைப்புக்காரர்கள் மற்ற அமைப்புக்காரர்களை ஒரு கருத்து சார்ந்தோர் மற்ற கருத்து உடையவர்களை காஃபிர் நீ காஃபிர் நான் காஃபிர் என்று மோசமாக குஃபுர் பத்துவா கொடுக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமையை அலமதுல்லா நம்முடைய தமிழகத்தை தவிர மற்ற இந்தியாவினுடைய பல மாநிலங்களிலும் பார்க்கலாம் குறிப்பாக பாகிஸ்தானிலும் பார்க்கலாம் இந்த நிலை எப்படி உருவானது இது ஏன் உருவானது சரி நம்முடைய மாநிலத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி நாம் ஏன் பேச வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கின்றேன் இந்த நிலைமை எப்படி உருவானது என்று பார்க்கும்போது சகோதரர் இந்தியாவிலே இந்த குஃபுர் ஃபத்வா தன்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாதவனை இவன் காஃபிர் என்று ஃபத்வா கொடுக்கக்கூடிய இந்த குஃபுர் ஃபத்வா இந்தியாவிலே முதலாவதாக ஆரம்பமானது எங்கிருந்தது என்றால் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள காதியான் என்ற பிரதேசத்தில் தான் முதலில் ஆரம்பமானது காதியானில் மிர்சா குலாம் அகமது காதியானி என்பவன் எப்பொழுது தன்னை நபி என்று வாதிட ஆரம்பித்தானோ அவனை யார் நபி என்று ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களெல்லாம் முதலில் காஃபிர் என்று சொல்ல ஆரம்பித்தான் என்னை ஏற்றுக்கொள்ளாதெல்லாம் காஃபிர்கள் இன்னும் சொல்லப்போனால் ஒரு படி மேலே போய் என்னை ஏற்றுக்கொள்ளாதெல்லாம் ஹராத்தில் பிறந்தவர்கள் என்று சொன்னான் என்னுடைய ஜோ ஜோ லோக் முஜே மே மேரி ராய்க்கு நெய் மாட்டே ஓ ஹராம் கே அவுலாது இப்படியே சொன்னான் அவனுடைய புத்தகத்திலே அவனுடைய நூலிலே ரூஹானி ஹசாய் என்ற புத்தகத்திலே என்னுடைய கருத்தை யார் ஏற்றுக்கொள்ளவில்லை என்னை யார் நபி என்று ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களெல்லாம் ஹராத்தில் பிறந்தவர்கள் என்று சொன்னான் என்னுடைய கருத்தை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களெல்லாம் காஃபிர்கள் என்றும் சொன்னான் இவன் தான் முதலில் தன்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை காஃபிர் என்று சொல்லக்கூடிய இந்த கலாச்சாரத்தை இந்தியாவில் முதலில் ஆரம்பித்து வைத்தான் அதற்கு பிறகு அவனோட நெருக்கமான தொடர்புள்ள அவனுடைய குடும்பத்தாருடைய மாணவனான அகமது ரசா கான் பரேலவி என்பவர் அவரும் தன்னுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் காஃபிர் என்று பத்துவா கொடுக்க ஆரம்பித்தார் இந்த அகமது கான் பரேலவி யார் என்றால் இவர்தான் பரேலவி கொள்கை இந்தியாவில் உருவாக்கியவர் பரேலவி கொள்கை என்பது தர்காக்களை வணங்கலாம் விதாத்துகளை செய்யலாம் கண்டவரத்தில் கையேந்தலாம் அவுளியாக்கரத்தில் கையேந்தலாம் சஜிதா செய்யலாம் அல்லாவுக்குரிய அனைத்து தன்மைகளும் கபராளிகளுக்கும் இருக்கிறது அவுளியாக்களுக்கும் இருக்கிறது என்ற இந்த அத்வைத கொள்கையை முழுக்க முழுக்க குஃப்ரியத்தான இந்த கொள்கையை அல்லாவுக்கு எதிரான கொள்கையை இந்தியாவில் அறிமுகப்படுத்திய இந்த அகமது ரசாகான் பரேலவி இவர்தான் முதல் முதலில் எப்படி சொல்ல ஆரம்பித்தார் அவருக்கு அடுத்தபடியாக மிர்சா குலாம் அகமது காதியானிக்கு அடுத்தபடியாக அவருடைய குடும்பத்தாரின் மாணவரான இந்த அகமது ரசாகான் பரேலவி இவரும் ஃபத்வா கொடுக்க ஆரம்பித்தார் யார் யார் காஃபிர்கள் தன்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யார் அவுளியாக்களுக்கு கேட்கும் சக்தி இல்லை என்று சொல்கிறாரோ அவர் காஃபேர் யார் அவுளியாக்களுக்கு நம்முடைய தேவை நிறைவேற்றக்கூடிய சக்தி இல்லை என்று சொல்கிறாரோ இவரும் காஃபீர் என்று அவருக்கு அடுத்தபடியாக குஃபுர் பத்வா கொடுக்க ஆரம்பித்தார் இவருடைய குஃபுர் பத்வா ரொம்ப பிரபலமானது எப்படி தெரியுமா இவர் ஃபத்வா கொடுக்கும் பொழுது குஃபுர் ஃபத்வா கொடுக்கும் பொழுது அதாவது இவர்களுடைய கொள்கை இந்த பரேலவி கொள்கையை முதன் முதலாக இந்தியாவில் எதிர்த்தவர்கள் தேவபந்திகள் இந்த மாதிரி குஃப்ரியத்தான கொள்கையை முதன் முதலாக இந்தியாவில் எதிர்த்தவர்கள் தேவபந்திகள் அல்லாவுக்கு கூடிய தன்மையை அல்லாவுக்குரிய அந்தஸ்தை வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது அவுளியாக்களுக்கு கொடுக்கக்கூடாது கபர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்ற கொள்கையை முதன் முதல்ல இந்தியாவிலே இந்த அத்வைத கொள்கைக்கு முதல் எதிரியாக விளங்கியவர்கள் தேவபந்திகள் ஆகவே அந்த தேவபந்திகளை எல்லாம் முதலில் காஃபிர் என்று பத்துவா கொடுத்தார் கொடுத்துவிட்டு தேவபந்திகள் மட்டும் காஃபிர் அல்ல என்னங்க இப்படி தேவபந்திலாம் போய் காஃபிர் சொல்றீங்க நியாயமா என்று யாராவது சந்தேகப்பட்டால் அவரும் காஃபிரு தேவபந்திகளும் காஃபிரு தேவபந்திகள் காஃபிரா என்று யாராவது சந்தேகப்பட்டால் அவரும் காஃபிரு என்று ஃபத்வா கொடுக்க ஆரம்பித்தார் இதனுடைய விளைவு என்னானது என்றால் சகோதரர்களே லக்னோவிலே ஒரு பரேலவி முஃப்தி இடத்திலே ஃபத்வா கேட்கிறார்கள் தேவபந்திகள் எல்லாம் காஃபிரா என்று பொதுவாக முஃப்திகளுடைய வளமை என்னவென்றால் ஃபத்வா கொடுத்துவிட்டு கீழே ஒல்லாஹு ஆலம் பிசவாப் என்று எழுதுவார்கள் அல்லாவே மிக்க நன்கறிந்தவன் அதாவது ஃபத்வா கொடுத்து விட்டாலும் கூட இதனுடைய சரியான சட்டத்தை அல்லாவே மிக்க நன்கறிந்தவன் என்று எழுதுவது ஒரு ஒரு மரபு ஒரு அல்லாவின் நம்பிக்கை உள்ள அச்சம் உள்ளவர்கள் செய்யக்கூடிய காரியம் அந்த அடிப்படையில் அந்த லக்னோவில் உள்ள ஒரு முஃப்தி பரேலவி முஃப்தி இடத்துல தேவபந்திகள் காஃபிர்களா என்று கேட்டவுடன் அவர் ஃபத்துவா கொடுக்கிறார் தேவபந்திகள் எல்லாம் காஃபிர்கள் தான் அதில் சந்தேகமே இல்லை அவர் காஃபிரா என்று யாராவது சந்தேகப்பட்டால் அவர்களும் காஃபிர்கள் தான் என்று தன்னுடைய அந்த ரசா அகமது பரேலவியுடைய கருத்தை வலியுறுத்திவிட்டு கீழே வழமைப்படி ஒல்லாஹு ஆலம் பிசவாப் உண்மையை அல்லாவின் நன்கறிந்தவன் என்று எழுதுகின்றார் இந்த ஃபத்வாவை கொண்டு போய் ஒருத்தர் இன்னொரு பரேலவி முஃப்தி இடத்திலே காட்டுகின்றார் இவர் இப்படி ஃபத்வா கொடுத்திருக்கிறாரு சரியா என்று அவர் பார்த்து விட்டு சொன்னார் இந்த தேவபந்திகளும் காஃபீர் தேவபந்திகளை காஃபீர்களா என்று சந்தேகப்படுபவர்களும் காஃபீர் இந்த ஃபத்வா கொடுத்தாரே பரேலவி இவரும் காஃபீர் என்று சொன்னார் ஏன் என்று கேட்டதற்கு இவர் கடைசியிலே ஒல்லாஹு ஆலம் பிஸ்ஸவாவ் என்று சொல்லிவிட்டார் அல்லாவே நன்கு அறிந்தவன் என்று ஆகவே இவருக்கே டவுட் வந்துருச்சு நாம கொடுத்த ஃபத்வா தப்பா இருக்குமோன்னு சொல்லி அப்போ தேவபந்திகள் காஃபிர்னு சொல்லி ஒரு டவுட் பட்டதுனால இவரும் காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்தார் இப்படி இந்த குஃபுர் ஃபத்வா என்பது சகோதரர்களே இந்தியாவில் பிரபலமடைய ஆரம்பித்தது யாரெல்லாம் தங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவரெல்லாம் காஃபிர்கள் காஃபிர்கள் என்று கொடுக்கக்கூடிய முறை இந்தியாவில் பிரபலமடைய ஆரம்பித்தது மிர்சா குலாம் அகமது காதியானி ஆரம்பித்து வைத்தான் அவருக்கு பிறகு அவருடைய குடும்பத்தாருடைய மாணவரான இந்த அகமது ரசாஹான் பரேலவி அதை வழிமொழிந்தார் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு பார்க்கின்றோம் தென் வட தமிழக வட இந்தியாவிலும் சரி அல்லது மற்ற மற்ற மாநிலங்களும் சரி இங்கே பக்கத்தில் கூட கேரளாவிலும் சரி கேரளாவிலே நாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் ஏ பி அபுபக்கர் முஸ்லியார் என்பவர் இருக்கின்றார் இந்த முஸ்லியார் இந்த பரேலவி கொள்கையை மிக தீவிரமாக பரப்புபவர் கடைபிடிப்பவர் அது அவருக்கு சம்பந்தப்பட்டது ஆனால் அவர் செய்யக்கூடிய குழப்பம் என்னவென்றால் சகோதரர்களே அவர்கள் பள்ளிக்கூடம் நடத்துகின்றார்கள் அந்த பரேலவி பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய பிஞ்சு குழந்தைகளுடைய உள்ளத்திலே விஷத்தை இருக்க இருக்குவதற்காக அவர்களே புத்தகம் வெளியிடுகிறார்கள் துருசுல் இஸ்லாம் என்ற பெயரிலே அந்த துருசுல் இஸ்லாம் என்ற புத்தகத்திலே நான்காவது பகுதியிலே முப்பத்தாறாவது பக்கத்தில் என்னிடத்தில் புத்தகம் இருக்கிறது முப்பத்தாறாவது பக்கத்தில் எழுதுகின்றார்கள் வஹாபிகளுக்கும் வஹாபிகளுக்கும் தேவபந்திகளுக்கும் ஜமாத்து இஸ்லாமிகளுக்கும் இவர்களெல்லாம் காஃபிர்கள் முபுத்ததிகள் என்பதால் இவர்களுக்கு சலாம் சொல்வதும் ஹராம் இவர்கள் சலாம் சொன்னால் அதற்கு பதில் சொல்வதும் ஹராம் ஏபி அபுபக்கர் முஸ்லியாருடைய புத்தகத்திலே பச்சில குழந்தைகள் அவருடைய பள்ளிக்கூடங்கள் படிக்கக்கூடிய நாலாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட இஸ்லாத்திற்கு எதிரான விஷ வித்துக்கள் இறக்கப்படுகின்றன கண்மணி நாயம் ரசுலை கரீம் சல்லா அலேஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அப்சு சலாம் அலாமன் ஆரிஃப் வலாமன் லா தாரிஃப் நீங்கள் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அத்தனை பேருக்கும் சலாம் சொல்லுங்கள் சலாத்தின் மூலமாக உங்களுடைய சகோதரத்துவத்தை பரப்புங்கள் இஸ்லாமியர்கள் என்று தெரிந்துவிட்டால் அத்தனை பேருக்கு சலாம் சொல்லுங்கள் என்று எம்பெருமானா சல்லல்லா கற்றுக் கொடுத்திருக்க இந்த ஏபி அபுபக்கர் முஸ்லியாருடைய இந்த பரேலவி புத்தகம் எதை குழந்தைகளை விஷ விஷ வித்துக்களை இறக்குகின்றது இந்த மாதிரி கொள்கையுடையவர்களுக்கு நம்முடைய இந்த பரேலவி கொள்கைக்கு எதிரான தேவபந்திகளோ ஜமாத்தே இஸ்லாமிகளோ வஹாபிகளோ இவர்களுக்கு இவரெல்லாம் முபத்ததிகள் பிதாத்துக்காரர்கள் இந்த பிதாத்துக்காரர்களுக்கு சலாம் சொல்வது ஹராம் அவர்கள் சலாம் ஹராம் சொன்னால் பதில் சொல்வதும் ஹராம் நௌதுபில்லா அருமைக்குரியவர்களே எம்பெருமானா சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட சகோதரத்துவத்தை உலகத்தில் கற்றுக் கொடுத்தார்கள் எப்படிப்பட்ட ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள் என்ற முஸ்லீம்களை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் அனைத்து பேருமே ஒரே கட்டிடத்தினுடைய செங்கலை போன்றவர்கள் லா இலாஹ இல்லல்லா முகமது ரசூல்லா சொன்ன அத்தனை பேரும் ஒரே கட்டடத்தினுடைய செங்கலை போன்றவர்கள் எப்படி ஒரு செங்கல் இன்னொரு செங்கலோடு இணைந்து பிடித்திருக்குமோ பலமாக இருக்குமோ அதுபோன்று நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைந்து பிடித்திருக்க வேண்டும் பலமாக இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று எம்பெருமானா சல்லல்லா அலிசு சொல்லி தந்திருக்க இந்த பரேலவிகளும் சரி காதியானிகளும் சரி எல்லோரையுமே ஒரே மொட்டமாக முஸ்லீம்களை காஃபிர்கள் காஃபிர்கள் என்று ஃபத்துவா கொடுக்கக்கூடிய ஒரு தவறான விளைவை நாம் இன்று உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலை சரி இவர்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் யார் தான் முஸ்லீம் முஸ்லீம் என்பதற்கு என்னதான் அடையாளம் என்னதான் டெஃபினேஷன் என்னதான் வரையறை எம்பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் சொன்னார்கள் இஸ்லாம் என்பது விசாலமான கடலை போன்ற சகோதரர்களே இஸ்லாம் என்பது விசாலமான கடலை போன்றது அதில் ஆயிரக்கணக்கான கருத்துக்கள் ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் ஆயிரக்கணக்கான தத்துவங்கள் ஆயிரக்கணக்கான வழிகாட்டுதல்கள் இருக்கும் அதிலே சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது இயல்பு இயல்பு ஏனென்றால் காய்த்த மரம் தான் கல்லடிப்படும் காய்க்காத மரத்தில் கல்லடி விழாது இஸ்லாம் என்பது காய்த்த பழுத்த மரம் அதில் சில கல்லடிகள் வந்து விழுவது இயல்பு அதில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது இயல்பு அதனால் தான் எம்பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் குளறுபடிகள் ஏற்படலாம் என்பதனால் சஹில் புகாரிலே தெளிவாக ஒரு வார்த்தை சொன்னார்கள் எம்பெருமானா சல்லல்லா மூம் என்பதற்கு அடையாளமாக மண் சல்லா சலாத்தனா நம்மை போன்று யார் தொழுகிறானோ கிபிலத்தனா நம்முடைய கிபிலாவை யார் முன்னோக்கி தொழுகிறானோ அக்கல தபிஹத்தனா நாம் மறுத்த மாமிசத்தை யார் சாப்பிடுகின்றான் இருக்கிறானோ ஃபதாலிக்கல் முஸ்லிம் உள்ளதி லஹு திம்மத்துல்லாஹி ஓ திம்மத் ரசூலிஹி அவன் தான் முஸ்லீம் அவனுக்கு அல்லாவுடைய பொறுப்பும் இருக்கிறது அல்லாஹ் ரசூலுடைய பொறுப்பும் இருக்கிறது பெருமானா சொல்லான்னு சொன்னார்கள் நம்மை போன்ற தொழுபவன் நம்முடைய கிபிலாவை முன்னோக்குபவன் நாம் அறுத்த மாமிசத்தை சாப்பிடுபவன் சரி இந்த மூணை செய்கிறான் செஞ்சுட்டு சாராயம் குடிக்கிறான் ஜினா செய்கிறான் தர்காலப்பி விழுறான் மூழுது ஓதுறான் பிதாத்து செய்கிறான் தர்காவில் போய் சஜா செய்கிறான் இப்போ இதெல்லாம் முஸ்லீம் என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா எம்பெருமானா சல்லல்லா சொன்னார்கள் ஃபஹிசாபுகும் அலல்லா அதற்கெல்லாம் தீர்ப்பளிப்போன் அல்லாஹ் இருக்கின்றான் ஃபஹிசாபுகும் அலல்லா அவன் செய்த நன்மை தீமைகளுக்கு அவன் செய்த பாவங்களுக்கு குற்றங்களுக்கு பிதாத்துகளுக்கு அல்லாஹ் தீர்ப்பளிப்பான் நீ யார் அவனை காஃபிர் என்று சொல்வதற்கு எவ்வளவு விசாலமான அற்புதமான வார்த்தை பெருமானாசர் சொல்லியிருக்கார்கள் நம்முடைய தொழுகையை தொழுக வேண்டும் நம்முடைய கிப்லாவை முன்னோக்க வேண்டும் நாம் மறுத்த மாமிசத்தை சாப்பிட வேண்டும் அவன் தான் முடிஞ்சு போச்சு அவன் தான் முஸ்லீம் என்பதற்கு டெஃபினேஷன் செயல் புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஆதாரப்பூர்வமான ஆதீஸ் இவ்வளோ விசாலமான அர்த்தத்தை பெருமானா செல்லலாம் சொல்லியிருக்க நாம் சின்ன சின்ன காரணங்களுக்காக சின்ன சின்ன கருத்துகளுக்காக சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகளுக்காக நீ இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் காஃபிரு நீ இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் முஷ்ரிக்கு என்று ஒதுக்குவதற்கும் ஃபத்வா கொடுப்பதற்கும் நமக்கு என்ன உரிமை இருக்கிற சகோதரர்களே யாருக்கு இந்த ரைட்ஸ் கொடுத்தது அல்லாவும் அல்லாட தூது சல்லா அலிஸ்லாம் அவர்களும் ஆகவே இப்படிப்பட்ட ஃபித்னாக்கள் இப்படிப்பட்ட குழப்பங்களிலே முஸ்லீம்கள் ஒருபோது விழுந்துவிடக் கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த பரேலவி கொள்கையை சார்ந்தவர்கள் இந்த பிதாத்துக்காரர்கள் எப்படிப்பட்ட மக்களை அப்பாவி மக்களை குழப்புகிறார் என்றால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்கிறான் குரானிலே ஈயாக்க நாபது ஈயாக்க நஸ்தாயின் யாழ்லா உன்னையே வணங்குகின்றோம் உன்னிடத்திலே உதவி தேடுகின்றோம் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் இது அல்லாவுடைய வசனம் சாதாரண பச்சை பிள்ளைக்கு தெரிஞ்ச விஷயம் தெளிவாக சொல்றான் அல்லாஹ் வணக்கம் என்பது உனக்கு மட்டும்தான் உதவி தேடுவது என்பது உனக்கு மட்டும்தான் நான் வணக்கத்தை உங்ககிட்ட செஞ்சுட்டு உதவி இன்னொருத்தர் போய் கேட்க மாட்டேன் வணக்கத்தை உனக்கு வச்சுட்டு உதவி தேடுவது இன்னொருத்தருக்கு கேட்க மாட்டேன் வணக்கம் தேடுவது உன்னிடத்தில் தான் உதவி தேடுவது உன்னிடத்தில் தான் என்பதை தெளிவாக அல்லாஹ் சொல்லி இருக்க இந்த பிதாத்துக்காரர்கள் பரேலவியில் என்ன சொல்கிறார்கள் தர்காக்களுக்கு செல்வது அவுளியாக்களத்தில் கேட்பது அவுளியாக்களே எங்களுக்கு பிள்ளை வரந்தாங்க எங்கள் நோயை குணப்படுத்துங்க எங்களுக்கு பிரச்சனையை தீருங்க என்று கேட்பது இபாதத்தல்ல இபாதத் அல்ல இது இபாதத் என்பது நாங்கள் அல்லாவுக்கு மட்டும்தான் செய்கிறோம் இந்த உதவி தேடுவது என்பது இந்த அவுளியாக்கிறது கேட்பது என்பது இது உதவி தேடுவது உதவி தேடுறது யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம் தப்பு இல்லை உதவி தேடுறது யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம் எப்படி ஒரு போலீஸ்கார் நிற்கிறாரு போய் நம்மள்ட்ட போய் ஐயா என் திருடம் ஒருத்த என்னை திருடி போயிட்டான் என்னை பிடிச்சி கொடுங்க உதவி கேட்கறது இல்லையா நம்ம மனைவிட்டே அந்த பொருளை எடு இந்த பொருளை எடு உதவி கேட்கறது இல்லையா நம்ம நண்பர்கள்ட்ட பக்கத்தில் எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ண உதவி கேட்கறது இல்லையா மற்ற மற்ற மருத்துவத்தை உதவி கேட்கறது இல்லையா எல்லாத்துலையும் உதவி கேட்குறது இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம அவுளியாக்கிட்ட உதவி கேட்குறோம் அவளியாக்களையும் பிரச்சனை தீர்த்து வைங்க அவுளியாக்களை எனக்கு பிள்ளை வரம் கொடுங்க அவளியாக்களையும் என் கஷ்டத்தை நீக்கி வைங்க அவளியாக்களையும் என் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க என்று அவுளியாக்கிறது கேட்பது உதவி தேடுவது இபாதத் என்பது அல்லாவுக்கு மட்டும்தான் வணக்கம் என்பது அல்லாவுக்கு மட்டும்தான் அல்லாஹ் மட்டும்தான் வணங்க வேண்டும் அவுளியாக்களிடத்தில் கேட்பது உதவி தேடுவதாகும் இது எல்லாத்தையும் கேட்கலாம் அப்போ ரபுல் ஆலம் எதுக்கு ஐயாக்கன் ஆபது ஐயாக்கன் அஸ்தாயின் என்று சொன்னான் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடத்திலே உதவி தருகிறோம் என்று ஏன் சொன்னான் அப்போ அல்லாஹ் சொன்ன பொருளுக்கு அர்த்தம் என்ன என்று கேட்டால் அவரிடத்தில் பதில் எடுத்து தெரியுமா அப்போ நீங்கள் மற்ற மத்தெல்லாம் உதவி கேட்குறீங்களா அப்போ அல்லாட மட்டும் தானே கேட்கணும் பெருமானா சல்லல்லான்னு சொன்னாங்க உன்னுடைய செருப்பு வாறு அருந்தாலும் அல்லா இடத்துல துவா கேள்வி சொன்னாங்க நீங்கள் சக்கிலின்ட்டு போய் அறுத்து தான் கேட்குறீங்க அல்லாட்ட கேட்குறீங்க யாரெல்லாம் செருப்பை தச்சு கொடுன்னு சொல்லி அல்லாட்டிலே கேட்கணும் யாரெல்லாம் செருப்பாக இருந்து போச்சு தச்சு கொடுன்னு கேட்கணுமா இல்லையா நீங்கள் சக்கிலின்ட்ட பேர் பத்து ரூபா தரம்பா தச்சு கொடுங்க ஏன் கேட்குறீங்க உதவி கேட்குறீங்க அவருடைய வாதம் அப்போ அல்லாட்ட கேட்கணும் அல்லாட்ட மட்டும் தானே கேட்கணும் ஏன் சக்கிலின்ட்ட போய் கேட்குறீங்க ரசூல்லாய் சில செருப்பு இருந்தாலும் அல்லா திரு யார்ட்டு கேட்கக்கூடாதுங்கிறாங்க அப்போ நீங்கள் மற்றவங்கள்ட்ட போய் கேட்குறீங்க அப்போ அது உதவி ஆகாதா இந்த வாதத்தை பார்த்து அப்பாவி மக்கள் குழம்பி போகிறார்கள் வாஸ்தவம் தானே உதவி கேட்கக்கூடாதுன்னா யார்ட்டுமே கேட்கக்கூடாது மனைவிட்டையும் கேட்கக்கூடாது அங்கே இருக்கிற ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து குடிக்கின்றாங்களே யாரெல்லாம் அந்த தண்ணி எனக்கு தாய் எடுத்தா அப்படி அல்லாட தான் கேட்கணும் அப்படி தானே ஒரு சின்ன உதவி கேட்பதாக இருந்தாலும் அல்லாட தான் கேட்கணும் நம்ம பொருளை ஒரு திருட திருடி பண்ணணும் யாரெல்லாம் திருடி போயிட்டான்ல அப்படி தான் கேட்கணும் போலீஸ்காரில் போகக்கூடாது வாஸ்தவம் தானே அல்லா சொல்கிறான் ஐயாக்கன ஆபது ஐயாக்கன ஸ்தைன் உன்னையே வணங்கிக்கிறோம் உன்னிடத்தில் உதவி திருடன் அல்லா சொல்கிறான் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மனைவிட்ட உதவி கேட்குறீங்க மக்கள்கிட்ட உதவி கேட்குறீங்க நண்பர்கிட்ட உதவி கேட்குறீங்க மருத்துவத்தை உதவி கேட்குறீங்க போலீஸ்கிட்ட உதவி கேட்குறீங்க இப்படி எப்படிலாம் உதவி கேட்கும்போது அவுளியாக்கடத்தில் மட்டும் ஏன் உதவி கேட்கக்கூடாது என்ற இந்த ஆணித்தரமான வாதத்தை கேட்டு அப்பாய் ஜனங்கள் குழம்பி போகிறாங்க இது உண்மை இது என்னோட சமீப காலத்தில் சகோதரர்களே இல்லா கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாக தமிழகத்தில் இந்த பிதாத்துகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வரக்கூடிய காலகட்டத்தில் சமீபத்தில் இந்த பிதாத்திகள் முளைத்து அவர்களுக்கு சில சில மேதாவி சில பணக்காரர்கள் கொடுக்கக்கூடிய பணத்திற்காக இந்த பிதாத்துறை கருத்துக்களை ஊர் ஊராக பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் அப்பாவி மக்களை குழப்பம் ஆரம்பித்து விட்டார்கள் அப்பாவி மக்கள் குழம்பும் ஆரம்பித்து விட்டார்கள் அதான் உண்மை குழம்பும் ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் என்ன இதை பற்றி அடிப்படை ஞானம் தெரியவில்லை அருமைக்குரியவர்களே அல்லா ரபுல் ஆலம் இந்த உலகத்தை எப்படி படைத்திருக்கிறார் என்றால் தாருல் அஸ்பாப் காரணங்கள் மூலமாகத்தான் இந்த உலகம் இயங்கும் காரணம் இல்லாமல் இந்த உலகம் இயங்காது உலகத்தை இயக்குபவன் ரபுல் ஆலமின் என்றாலும் கூட உலகத்தினுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் காரணத்தின் மூலமாகத்தான் இயங்கும் கருவியின் மூலமாகத்தான் இயங்கும் இந்த உலகத்தை அல்லா ரபுல் ஆலமின் கருவிகளின் உலகமாக ஆக்கி வைத்திருக்கின்றான் கருவி இல்லாமல் இயங்காது அந்த அடிப்படையில் அந்த அஸ்பாப் என்று சொல்லக்கூடிய கருவிகளை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று சபபு வாஹிரி இன்னொன்று சபபுல் பாத்தினி இதெல்லாம் அக்கைதா சம்பந்தப்பட்ட கொள்கைகள் இந்த அடிப்படை கொள்கை தெரியாதனால தான் அவங்க போய் உதவி கேட்கறதா இருந்தா நீ செருப்பு வார்த்தை வச்சா அல்லாட தானே கேட்கணும் ஏன் சக்லின் டிபி கேட்குற என்று சொன்னால் அப்பா மக்கள் குழம்பு வாஸ்தவம் தானே அல்லாட தானே கேட்கணும் அப்போ சக்லின் டிபி கேட்குறான்னா அப்போ இத்து போன ஒரு சக்லின் கேட்கலாம் ஆனால் தலை உள்ள தலை சிறந்த ஒரு அவுளியாக்கள் டிபி கேட்கக்கூடாதா குழம்பி போயிடுறாங்க ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரியாமல் அருமைக்குரியவர்களே அல்லா ரபுல் ஆலமின் இந்த உலகத்தை எல்லாமே கருவிகள் அடிப்படையிலே காரணத்தின் அடிப்படையில் படைத்திருக்கின்றான் காரணம் இல்லாமல் எதுவுமே இயங்காது எல்லாவற்றையும் இயக்குபவன் ரபுல் ஆலமின் என்றாலும் கூட ஒரு காரணம் இல்லாமல் கருவி இல்லாமல் அல்லாஹ் இயக்குவதில்லை நமக்கு ரிசுக்கு தரவன் அல்லாஹ் என்றாலும் கூட அந்த ரிசுக்கை நம்முடைய உழைப்பின் மூலமாக உழைப்பு என்ற கருவியின் மூலமாகத்தான் அல்லாஹ் தருவான் நமக்கு நோயை தீர்ப்பவன் அல்லாஹ் என்றாலும் கூட அந்த நோயை மாத்திரை என்ற கருவியின் மூலமாகத்தான் அல்லாஹ் தீர்ப்பான் ஷிஃபா கொடுப்பவன் அல்லாஹ் என்றால் கூட அந்த ஷிஃபாவை டாக்டர் என்ற கருவியின் மூலமாக தான் அல்லாஹ் பிறப்ப அல்லாஹ் கொடுப்பான் உலகத்தில் பிறக்க செய்தது அல்லாஹ் என்றாலும் கூட அந்த மனிதனை பிறக்க செய்வது அல்லாஹ் என்றாலும் கூட அது தாய் தந்தை என்ற கருவியின் மூலமாக தான் அல்லாஹ் பிறக்க செய்வான் உலகத்தில் நடக்கூடிய எல்லா காரியங்களுமே ரப்புல் ஆலமீன் கருவியின் அடிப்படையிலே காரணத்தின் அடிப்படையில் செய்யக்கூடியவன் அந்த கருவிகளை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று சபபுல் லாஹிரி சபபுல் பாத்தினி அந்தரங்கமான கருவிகள் வெளிரங்கமான கருவிகள் உலகத்தில் இயங்கக்கூடிய அனைத்துமே வெளிரங்கமான கருவிகள் உலகத்தில் இயங்கிய அனைத்துமே வெளிரங்கமான கருவிகள் மன டாக்டர் மூலமாக நமக்கு சிஃபா கிடைப்பதும் மாத்திரை மருந்து மூலமாக நோய் குணமாவதும் அல்லது தாய் தந்தையின் மூலமாக உலகத்தில் பிறப்பதும் நம்முடைய கடையின் மூலமாக நமக்கு ரிசர்வ் கிடைப்பதும் நம்முடைய மனையின் மூலமாக நமக்கு குழந்தை கிடைப்பதும் இதெல்லாம் உலகத்தில் ஏற்படுத்தப்பட்ட சபபுல் வாகிரி வெளிரங்கமான காரணிகள் இவை அனைத்துக்கும் அந்தரங்க காரணி ரபுல் ஆலமின் மட்டும்தான் அந்தரங்க காரணி ரபுல் ஆலமின் மட்டும்தான் இங்கே தான் இந்த பரேலவிகள் பொதுமக்களை எப்படி குழப்புறார் என்றால் அந்தரங்க காரணியாக இருக்கக்கூடிய அல்லாவோடு அவுளியாக்களையும் இணைத்து ரெண்டு பேரும் காரணி தான் ஒரு டாக்டர் இடத்துல போய் ஒருத்தர் குழந்தை இல்லை டாக்டர்கிட்ட போய் கேட்குறாரு டாக்டர் எனக்கு குழந்தை இல்லை எனக்கு பிளட் கவுண்டிங் பாருங்கள் என் மனைவிக்கு டெஸ்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் பார்த்து எனக்கு சரி பண்ணி எனக்கு குழந்தை கிடைத்தான்னு ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்குறான்னு சொன்னால் இது சபபு லாகிரி அந்தரங்க காரணி அந்த பகிரங்க கருவி வெளிரங்க கருவி இந்த வெளிரங்க கருவியை பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் அனுமதித்திருக்கின்றான் ஆனால் அந்த டாக்டர் வெளிரங்க கருவியின் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து விடக்கூடாது அந்தரங்க கருவியான அல்லாஹ் எடுத்து துவா செய்வன் எப்படி அல்லா ரபுல் ஆலமினே நான் என்னால் முடிஞ்ச வெளிரங்க கருவியை ஏற்பாடு செஞ்சுட்டேன் அல்லா நான் என் மனைவியோடு வீடு கூடி விட்டேன் அதனால் குழந்தை பிறக்கல டாக்டர்கிட்ட போயிருக்கிறேன் மருந்து தர்றாங்க மாத்திரை தர்றாங்க டெஸ்ட் எடுக்கிறாங்க எல்லாத்தையும் பயன்படுத்தினேன் அல்லா அனைத்தும் இருந்தாலும் குழந்தை தருமோ நீ மட்டும்தான் ரபுல் ஆலமினே இதுதான் ஒரு ஈமானுடைய அடையாளம் இதுதான் ஈமானுடைய அடையாளம் இங்கே இவர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த அல்லாவிடத்தில் குழந்தை கேட்கக்கூடிய அந்த அந்தரங்க காரணியாகிய அல்லாவோடு அவுளியாக்களையும் இணைத்து அவுளியாவும் ஒரு அந்தரங்க காரணிதான் தான் அவளியாவும் ஒரு அந்தரங்க காரணி தான் அவரிடத்திலும் கேட்கலாம் தப்பில்லை எப்படி அல்லாட்ட கேட்குறோமோ அதே மாதிரி அவர்கிட்டையும் கேட்கலாம் அப்போ இந்த பகிரங்க காரணி வெளிரங்க காரணியாக இருக்கக்கூடிய இவைகளிடத்திலும் எப்படி உதவி கேட்கிறோமோ உதவி தேடுகிறோமோ இதை வைத்து அல்லாவை சம்பந்தப்படுத்தி அவுளியாக்கோட சம்பந்தப்படுத்தி அப்பாவி பொதுஜனங்களை குழப்பக்கூடிய நிலைமையை பார்க்கின்றோம் அருமைக்குரியவர்களே இப்படிப்பட்ட நிலையை இது அல்ஹம்துல்லா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஆயிரம் இயக்கங்கள் ஆயிரம் அமைப்புகள் ஆயிரம் ஜமாத்துகள் ஆயிரம் தலைவர்கள் இருந்தால் கூட ஒருத்தர் ஒருத்தர் காஃபி என்று திட்டிக்கொள்ளக்கூடிய நிலைமை இல்லை அல்ஹம்துல்லா அல்லாவோட பெரிய கிருபை அது என்னால் தமிழக மக்களை பொறுத்தவரையிலே விசாலமான சிந்தனையுடையவர்கள் யார் யாரை காஃபி இருந்தாலும் அதை ஏற்றுக்கிறதும் கிடையாது ஆனால் இதே பக்கத்து மாநிலங்களிலே இந்த நிலைமை மோசமாகி முஸ்லீம்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் காஃபிர் என்று மோசமான விளைவுகளால் எந்த அளவுக்கு என்னன்னு பாகிஸ்தான் அப்படின்னா இது நிலைமை இதை விட மோசம் பயான்லேயே ஒருத்தர் பேசுவார் ஏ சோ ஏ சுவர்க்கே பச்சோ அவங்கள பார்த்து அவங்க இவங்களை பார்த்து ஏ குத்தேக்கே பச்சோ நவுது பில்லா யார் ரெண்டு முஸ்லீம்கள் இந்த முஸ்லீம் அந்த முஸ்லீம் பார்த்து ஏ சுவர்க்கே பச்சோ பன்றிக்கு பிறந்தவர்களே அவர் இவரை பார்த்து ஏ குத்தேக்கே பச்சோ நாய்க்கு பிறந்தவர்களே நவுது பில்லா யூடியூப்லேயே பாருங்களேன் யூடியூப்ல போய் வெப்சைட்டில் போய் எப்பமா அந்த பாகிஸ்தானில் உள்ள இந்த பயான்களை பாருங்கள் அந்த கொள்கைக்காரர் இந்த கொள்கைக்காரர் பயான்களை பாருங்கள் இதுதான் அவருடைய பயான் பெருமானா சல்லல்லா அலிச சொன்னார்கள் பெருமானா சல்லல்லா சொன்னார் ஷித்தாமுல் ஷத்துமுல் முமினி ஃபுசுக்குன் ஓ ஹுக்குஃபுரன் ரசூலா தெளிவாக சொன்னாங்க ஒரு மூமினை திட்டுவது பெரும் பாவம் அவனை கொள்வது குஃபுர் என்று பெருமானா சல்லான்னு சொன்னார்கள் ஆனால் இங்கே திட்டுவது மீறி சில சமயங்களில் கொலையும் அரங்கேறுகின்றன ஒருத்தருக்கு ஒருத்தர் கொள்கை கொண்டு கொள்கை வெறியால் கருத்து வெறியால் கொலைகளும் அரங்கேற்றப்படுகின்றன இந்த நிலைமையை சகோதரர்களே எப்படி ஒரு கேரளாவில் நிலைமை இருக்கிறதோ அதே போன்றது நிலைமையை தமிழகத்திலும் உருவாகிவிட வேண்டும் தமிழகத்தில் உருவாக்கிவிட வேண்டும் என்று இந்த ஏபி அபுபக்கர் முஸ்லியார் போன்ற சக்திகள் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் உங்களுக்கு சொல்ல வருகின்றேன் நம்ம நாட்டில் அந்த பிரச்சனை இல்லையா சார் தமிழகத்தில் இந்த முஸ்லீமத்தில் பிரச்சனை இல்லையே எந்த கருத்து யாராக இருந்தாலும் அலகந்தில் ஒருத்தர் ஒருத்தர் சலான் சொல்லிக்கிறோம் ஒருத்தர் ஒருத்தர் முகப்பத்தாக இருந்துக்கிறோம் அன்பாக இருந்துக்கிறோம் நீ அந்த கருத்து வேறு இந்த கருத்து உன்னுடைய கொள்கை அது என்னுடைய கொள்கை இது உன்னுடைய ஜமாத் அது என்னுடைய ஜமாத் இது என்றால் கூட அலகந்தில் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கும் பொழுது சலாம் சொல்கிறோம் முசாஃபா செய்கிறோம் அன்பாக இருக்கின்றோமே ஒரு சில பேரை தவிர விதிவிலக்கு நமக்கே இது சொல்ல வேண்டும் என்று சொன்ன சகோதரர்களே இப்படிப்பட்ட ஒரு மோசமான குஃபுர் ஃபத்துவா கொடுக்கக்கூடிய விலைய நிலையை தமிழகத்திலும் உருவாக்கிவிட வேண்டும் என்று தீவிர முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தீவிர முயற்சிகள் இது அப்பா பாமர முஸ்லீம்களுக்கு வேணாலும் தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் வியா நம்ம உண்டு நம்ம வியாபாரம் உண்டு நம்ம தொழுகை உண்டு பள்ளியாசல் உண்டு நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு இருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எங்களை போன்ற பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்களை பார்க்கின்றோம் இதற்கான பெரிய சூழ்ச்சிகள் அரங்கேற்றப்படுகின்றன தமிழகத்தில் முக்கியமான மதரசாக்களை கைப்பற்றப்படுகின்றன கைப்பற்றி அவருடைய கொள்கையை அங்கே நிலைநாட்டி அதன் மூலமாக இங்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காஃபி ஃபத்துவா கொடுக்கக்கூடிய நிலைமையை உருவாக்க வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய தீவிரமான முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைக்கு நாம் யாரும் எந்த இடத்திலும் பலியாகிவிடக்கூடாது அதான் அடிக்கடி சொல்வதுண்டு ஒருவர் தர்காவுக்கு போகிறார் தர்காவில் சஜிதாவே செய்கின்றார் தர்காவில் ஃபாத்தியா ஓதுகின்றார் உருசில் கலந்து கொள்கிறார் அவரையும் நம்முடைய முஸ்லிம் சகோதரா நினைத்து அவருக்கும் அறிவுறுத்த வேண்டியது தாவா செய்ய வேண்டிய நம்முடைய கடமையை தவிர அவரை காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்து இஸ்லாத்தை விட்டு வெளியே தள்ளுவதற்கு எந்த கும்பனுக்கும் அதிகாரம் கிடையாது அறியாமல் தவறு செய்கிறார் நம்முடைய சகோதரர் அவர் நம்முடைய முஸ்லிம் சகோதரர் அவருக்கு தாவா செய்ய வேண்டியது எடுத்து சொல்ல வேண்டியது புத்திமை சொல்லி நம்முடைய கடமையை தவிர அவரை காஃபி என்று ஃபத்வா கொடுப்பதற்கோ முஷ்ரிக் என்று முத்திரை குத்துவதற்கோ நமக்கு எந்த விதத்தில் புரிய அருகதை கிடையாது சரிங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் இதே மாதிரி அப்போ பிதாத்து செய்கிறவங்க அணையம் செய்கிறவங்க தர்காக்களில் உள்ளவங்கள பூரா அவுளியாக்கள் அவுளியாக்களை பூரா அல்லாவுக்கு இணைய வைக்கிறவங்க இவங்களை எப்படிங்க முஷ்ரிக்குன்னு சொல்ல முடியும் இவங்க காஃபிர் தானே முஷ்ரிக் தானே இவங்க எப்படி முஸ்லீம்னு சொல்ல முடியும் இவங்க முஷ்ரிக் தான் அல்லாஹ் இணை வைத்து விட்டார்கள் அவங்க பின்னாடி எப்படி சொல்ல முடியும் எப்படி முஸ்லீம் ஏற்றுக்கிறீங்க இதை கருத்தை வைத்து இன்னும் சில குறுப்பு கூட்டத்தினர் உருவானார்கள் நமக்கு மத்தியிலே எப்படி என்றால் எடுத்தவெல்லாம் முஷ்ரிக்கு இதை செஞ்சு அவன் காஃபின்னு ஃபத்துவா கொடுக்க ஆரம்பிச்சாரு நம்மள சில பேர் முஷ்ரிக்குன்னு ஃபத்துவா கொடுக்க ஆரம்பிச்சாங்க தர்காவுக்கு போறியா முஷ்ரிக்கு தர்கா பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்கிறியா முஷ்ரிக்கு மக்காப்பல்ல தொழுவுரியா முஷ்ரிக்கு கூட்டுதுவா ஓதுரியா முஷ்ரிக்கு எதுக்கு எடுத்தாலும் முஷ்ரிக்கு முஷ்ரிக்கு ஓ பின்னாடி தொழக்கூடாது அதனால தனிப்பள்ளி கட்டிட்டு போயிடலாம் எந்த பள்ளியும் தொழக்கூடாது தனிப்பள்ளி கட்டிட்டு போயிடலாம் அருமை சகோதரர்களே இது அதை விட பெரிய சூழ்ச்சி இது முஸ்லீம்களை உடைப்பதற்கும் முஸ்லீம்களை சிதைப்பதற்கும் முஸ்லீம்களை ஒற்றுமையை குலைப்பதற்கும் அதை விட பெரிய சூழ்ச்சி இதை பற்றி இன்ஷா அல்லா அடுத்த வாரம் இன்னும் தெளிவாக சொல்கின்றேன் முஷ்ரிக் என்றால் என்ன எப்படி காஃபிர் என்பது சகோதரர்களே அவர் யாரையும் காஃபிர் என்று சொல்வதற்கு நமக்கு அருகதை இல்லையோ உரிமை இல்லையோ அதே போன்று யாரையும் முஷ்ரிக் என்று சொல்லி இவர் பின்னால் தொழக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது அருகதையும் கிடையாது இதற்கு பெருமான சல்லல்லாசம் அவர்கள் தெளிவான விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் அதை பற்றி இன்ஷா அடுத்த வார ஜும்மாவில் சொல்கின்றேன் ஆகவே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் எம்பெருமானா சல்லல்லாஹு அலைவசல்லாம் அவர் சொன்னதை போன்ற சகோதரர்களே லாயிலா இல்லல்லா முகமது ரசூல்லா சொன்னவர் யாராக இருந்தாலும் அவர் முஸ்லீம் ஒரு போர்க்களத்திலே அதற்கு உசாமா பின் ஜெயித் ரதி அல்லாஹுத்தலான் அவர்கள் ஒரு காஃபிர் எதிர்கொள்கின்றான் அந்த காஃபிரை இவர்கள் வெட்டப் அவன் உசாமாவை வெட்ட பார்க்கின்றான் மாறி மாறி சண்டை போடுகிறார்கள் ஒரு வகையில் ஒரு ஒரு கட்டத்தில் அந்த காஃபியருடைய கையில் இருந்த கத்தி கீழே விழுந்து விடுகிறது உடனே உசாமா பி ஜெயித் ரஜி அல்லாஹத்தில் அந்த போர்க்காலத்தில் அந்த காஃபியரை வெட்ட போகிறான் பயந்து ஓடுகின்றான் இவர்கள் பின்னாடியே விரட்டி கொண்டு செல்கிறார்கள் அந்த போர்க்காலத்தை சுற்றி சுற்றி வருகின்றான் இவர்கள் விடவில்லை விரட்டுகிறாள் விரட்டுகிறார் விரட்டுகிறார் விரட்டி விட்டு பார்த்து கடைசியில் இவங்க டயர்டாகி போய் அந்த கையில் இருந்து ஒரு கல்லை தூக்கி அடிக்கின்றார்கள் அந்த கல் அவன் காலில் பார்த்து கீழே விழுந்துடுறான் கீழே விழுந்த உடனே அவன் நெஞ்சு மேலே போய் ஏறி உட்காந்துறாங்க உசாமா ரதி அல்லாஹத்தில் ஏறி உட்காந்து வாழை ஓங்கி வெட்ட போகிறாங்க அஷத் அல்லா இல்லா இல்லா அஷத் அண்ணா முகமது ரசூல்லாண்டான் எவ்வளோ நேரத்துக்கு பிறகு எந்த சூழ்நிலையில் உசாமா பின் செய்தி ரதி இல்லை நம்மளாம் தான் அதான் செஞ்சுருப்போம் உசாமா பின் செய்து எவ்வளோ நேரம் என்ன ஒன்றரை மணி நேரம் ஓட்டம் போட்டு எனக்கு இலக்கு இலக்கு மூச்சு இலக்கு போர்க்கிளம்புற சுற்றி சுற்றி வர கடைசியில் வாழ ஒன்று களிமா சொல்லி அப்போது ஒரே போடு போட்டாங்க நம்மள தான் அதான் செஞ்சுருப்போம் பாமர மக்களாக இருந்தால் இந்த செய்தி எம்பெருமானா சல்லல்லாஹு செல்லம் அவர்களுக்கு வந்த பிறகு ரசூலுல்லாய் சல்லல்லா அலுவலம் உசாமா பின் செய்தி ரதி அல்லாஹத்தனை கூப்பிட்டு கேட்டார்கள் என்னப்பா களிமா சொன்ன பிறகு அவரை விட்டுனேன் உசாமா சொன்னாங்க இன்னமா கல ஹவுஃபம் என்ன சலாஹியா ரசூலல்லா யார அது அந்த நீங்கள் வெறும் களிமா சொன்னான்னு பார்க்காதீங்க சூழ்நிலையை பாருங்கள் என்ன அவன் கொள்றதுக்கு அவ்வளோ ஆவேசமாக இருந்தால் ஒரு நான் அல்லாவுடைய கிருபையினால அவனுக்கு தட்டி விட்டதை கத்தி கீழே விழுந்துருச்சு விரட்டு விரட்டு விரட்டுனா போர்க்களத்தை சுற்றி சுற்றி ஓடி வரான் ஒரு கடத்தில் கீழே விழுந்து அவன் மேலே வந்து வெட்ட போற அந்த நேரத்தில் களிமா சொன்னா யார சொல்லலாம் இன்னமா கல ஹவுஃபம் என சலா அவன் என்னுடைய கத்திக்கு பயந்து களிமா சொன்ன யார சொல்லலாம் தயவுசு நிலைமையை புரிஞ்சுக்கங்க பெருமானா சல்லல்லாம் திருப்பி கேட்டாங்க ஹல்லா ஷஹத் கல்பா அவ்வளோ ஷஹக் தான் கல்வி இன்னும் அவருடைய உள்ளத்தை பிளந்து பார்த்தாயா அல்லாவுக்கா களிமா சொன்னாரா அவருடைய ஆயுதத்துக்கு பயந்து களிமா சொன்னாரா என்று அதோடு நிறுத்திடலாங்க உசாமா ரதி அல்லாஹத்தில் சொல்கிறாங்க என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் பெருமான சேர்ந்த வார்த்தை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதற்கு பிறகு எப்பெல்லாம் என்னை பார்ப்பாங்களோ ஹஃபலா ஷஹர்தன் கல்வி என்ன அவரோட உள்ளத்தை பிளந்து பார்த்தாயா நீ அவரோட உள்ளத்தை பிளந்து பார்த்தாயா என்று பார்க்கும் பொழுதெல்லாம் கேட்டார்கள் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள் நாளை கியாமத்து நாளிலே அவன் மீது வழக்கு தொடர்ந்தால் அல்லாவிடத்தில் என்ன பதில் சொல்ல போகிறாய் என்று யோசித்துக்கொள் எப்படிப்பட்ட சூழ்நிலை களிமா சொன்னவருங்க எந்த சூழ்நிலை களிமா சொன்னவர் எப்படிப்பட்ட இடத்துல களிமா சொன்னவர் அந்த சாதாரண ஒரு களிமாவுக்கு எம்பெருமான எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் உசாமா பின் செய்த ரதி அல்லா சொன்னார்கள் இதற்கு பிறகு நான் உள்ளத்தில் என்ன ஹத்தா தமன்னை து அன்னி அஸ்லம் எவ்மைதீன் நான் அந்த சம்பவம் நடந்த பிறகு களிமா சொல்லியிருக்க மாட்டேனா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அதுக்கு பிறகு களிமா சொல்லியிருந்தா அதுக்கு முன் சென்ற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கும் அதனால் அந்த சம்பவம் நடந்த பிறகு களிமா சொல்லியிருக்க மாட்டேனா என்று நான் ஆசைப்பட ஆரம்பித்தேன் அது மிகப்பெரிய பாவமாக பெருமானா சலாசம் உணர்த்தி கொண்டே இருந்தார்கள் என்று சொன்னார்கள் ஒரு சாதாரண மனிதர் ஒரு போர்க்களத்திலே அது சந்தேகத்திற்குரிய இடத்திலே சந்தேகத்திற்குரிய சூழ்நிலையிலே களிமா சொன்ன ஒருத்தருடைய களிமாவுக்கு எம்பெருமானா சல்லல்லா தன்னுடைய வளர்ப்பு பேரனான தன்னுடைய அருமை பேரனான உசாமா பின் ஜெய்தரதி அல்லாஹத்தின் மீது அவ்வளோ கோபத்தையும் காட்டத்தையும் கண்டனத்தையும் வெளிப்படுத்தினார் என்றால் இன்று இல்லா நான் முஸ்லீமாக பிறந்திருக்கோம் முஸ்லீமாக வாழ்கிறோம் முஸ்லீமாக வசிக்கிறோம் அஞ்சு வேலை தொழுகிறோம் ஜும்மா தொழுகிறோம் பெருனா தொழுகிறோம் மூமினா இருக்கிறோம் தாடி வச்சிருக்கோம் தொப்பி வச்சிருக்கோம் அரசாங்க பதிவில் நம்முடைய பேர் முஸ்லீமா பதிவு செய்யப்பட்டிருக்குது இவ்வளவு இருந்தோம் நான் தர்காவுக்கு போனா முஷிருக்கு நான் மூணு ஓதிட்டா காஃபிரு இது யார் கற்றுக் கொடுத்த நடைமுறை இது ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த மு குஃபுர் ஃபத்வாவை பற்றி இன்று பார்த்தோம் முஸ்லீக் ஃபத்வாவை பற்றி அடுத்த வாரம் பார்ப்போம் அல்லா ரபுல் ஆலமின் உண்மையை விளங்கி உண்மையின்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தல்வானாக கண்மணி நாயம் ரசுலை கரீம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எப்படிப்பட்ட அப்பழுக்கற்ற பரிசுத்தமான தீனல் இஸ்லாத்தில் விட்டு சென்றார்களோ அப்படிப்பட்ட தீனல் இஸ்லாத்தின்படியே வாழ்ந்து தீனல் இஸ்லாத்தின்படியே மறித்து அல்லா ரபுல் ஆலமின் இது எழுப்பப்படும் பொழுது கண்மணி நாயம் சல்லா அலித்த ஷஃபாத்துக்கு தகுதியான மக்களாக அல்லா நம்ம அனைவரையும் ஆக்கி அருள்வானாக வாஹ்ரதாவான் அலமதுல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் தாலா வரகாத்து